திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் ஆரூர் திருச்சிற்றம்பலம் பவனமாய் சோடையாய் நாவேழ பஞ்சு தோய் சட்ட உண்டு சிவனதாட்சிந்தியா பேதைமார் போலனி வெள்கினாயே கவனமாய்பாய்வதோர் பாய்வதோர் ஏருகந்தேரிய காளகண்டன் அவனதாரூர் தொழுதுயலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே தந்தையார் போயினார் தாயரும் போயினார்த்தாமும் போவார் கொந்தவேல் கொண்டொரு கூற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார் எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியாலேழை நெஞ்சே நாரூர் தொழுதுயலா மையல் கொண்டஞ்சல் நெஞ்ச நெஞ்சே நிணங்குடர்தோல் நரம்பென்பு சேர் ஆக்கைதான் நிலாயதன்றால் குளங்களார் கல்லது கூற்றோ நீங்காதன குலுங்கினாயே வணங்குவார்வானவர் தானவர் வைகலம் தோம் அணங்கனாரூர் தொழுதுயலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே நீதியால் வாழ்கிளை நாள் செயலா நின்றன நீத்த நோய்கள் வாதியாதலாளும் நாளின்பமே மறுவினாயே சாதியார்கின்னர தருமனும் வருணனம் ஏத்தமோ கண் ஆதியாரூர் தொழுதுயலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே பிறவியால் வருவன கேடுள ஆதலால் பெரிய இன்பம் துறவியார் கல்லது துன்பம் நீங்காதன தூங்கினாயே மரவல் நீ மார்க்கமே நன்னினாய் தீர்த்த நீர்மல்கு சென்னே அரவனாரூர் தொழுதுயலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே செடி செடிகள் நோயாக்கயம் பாம்பின் வாய் தேரை வாய்சிறு பறவை கடி கொள் பூந்தேன் சுவை தின்புற லாமென்ற கருதினாயே முடிகளால் வானவர் முன்பணிந்து அன்பராயேத்து மூக்கண் அடிகளாரூர் தொழுதுயலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே ஏறுமால் யானையே சிவி கையன் தளகமி சேர்ப்பீவட்டில் மாறி வாழுடம்பினார்படுவதோர் நடலைக்க மயங்கினாயே மாறிலவன முலை மங்கையோர் பங்கினர் மதியம் வைத்த ஆரனரூர் தொழுதுயலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே என்பினார்கழி நிறை தீரை சிமண் சுவரெறிந்திது நம் இல்லம் புன்புலால் நாறு தோல் போர்த்து பொல்லாமையான் முகடு கொண்டு முன்பெலாம் ஒன்பது வாய்த்தலார் குரம்பையின் மூழ்கிடாதே அன்பனாரூர் தொழுதுயலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திரர் தாரமென்னும் பந்தம் நிகாதவர் குய்ந்து போக்கில்லென பற்றினாயே வெந்த நீராடியாராதியார் சோதியார் வேத கீதர் எந்த யாரூர் தொழுதுயலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே நெடியமால் பிரம்மனம் நீண்டு மண்ணிடத்தின்னம் நெடி காணாம் படியனார் பவளம் போல் உருவனார் பனிவளர் பாக வடிவினார் மதி பொதி சடையனார் மணியணி கண்ட தென்தோள் அடிகளாரூர் தொழுதுயலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே பல்லிதழ் மாதவி அல்லி வண்டியாழ் செய்யும் கழியூரன் நல்லவே நல்லவே சொல்லிய ஞான சம்பந்தனாரூர் எல்லியம்போதெறியாடும் எம் ஈசனை ஏத்து பாடல் சொல்லவே வல்லவர் தீதிலர் ஓத நீர் வையகத்தே சுவாமி புற்றிடங்கொண்டார் அம்பாள் அல்லியம் பூங்கோதை திருச்சிற்றம்பலம்